And you are called for it and Christ also suffered for us, uh, chapter, uh, verse twenty-one, ஒரு தேவனுடைய பிள்ளை பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க verse nineteen, அநியாயமாய் பாடுபட்டு and suffering wrongfully. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபதிரவங்களை அநியாயம் இங்க அநியாயமாய் பாடுபடுதல் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க திங்க் how would நான் முதல்ல சொன்ன 1 பேதுரு 2:17 அது தப்பு 1 பேதுரு 3:17 first பீட்டர் chapter 3 verse தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் இப்ப பாருங்க நன்மை செய்து பாடனுபவிப்பதற்கு தீமை செய்து பாடனுபவிப்பதற்கு அநியாயம் செய்து பாடனுபவிப்பதற்கு நியாயம் செய்து பாடனுபவிப்பது இருக்கிறது And we can see and doing good and doing evil and doing this just reasonably and doing unreasonably. நியாயம் செய்து பாட அனுபவிச்சவர் இயேசு and he that was suffered and was justly and was Jesus. அவர் நியாயம் செஞ்சாரு ஆனால் அவருக்கு பாடு அனுபவிச்சிட்டாரு and he did do good things but he still he suffered bank இன்னைக்கு நம்மளுடைய நிலவரம் என்னன்னு யோசிச்சு பாருங்க and just think about our state நம்ம எத்தனை பேர் வெட்கப்படாம பாடுபடுறோம் and how many without feeling shame we are enduring or we are suffering புறஜாதிகள் மத்தியிலும் சரி குடும்பத்திலும் சரி சத்தியத்தின் நிமித்தம் சபைகள் மத்தியிலும் நீங்கள் பாடுபட்டால் வசனத்தின் நிமித்தம் ஆண்டவர் நிமித்தம் இந்த உபதேசத்து நிமித்தம் இந்த சத்தியத்து நிமித்தம் நீங்க பாடுபட்டால் வெக்கப்படாமல் பாடுபடணும் among the gentiles among the believers among the church and when you are suffering and without feeling shame and you must suffer for the sake of the truth and for the doctrines பேதுரு வெக்கப்பட்டான் and peter felt shame என்ன சொன்னா and what he said அந்த மனுஷனை நான் அறியேன் i knew not this man அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியவே இல்லை நீ சொல்லுகிறது இன்னதென்று எனக்கு புரியலையே ஸ்திரீன்னு கேட்டான் and he said woman i could not understand what you said about you இன்னைக்கு நம்மளுடைய நிலவரம் என்ன and what is our present state ஆண்டவர் நிமித்தம் நீ பாடுபடணும் அதுக்கு உனக்கு ஒரு தரிசனம் தேவை and you have to suffer for the sake of god and you need a vision for it அப்போஸ்தல 19 ஆம் அதிகாரம் 16 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into acts chapter 9 verse 16 அங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு and what god says and அவன் என் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் and i will show him and he what he have to suffer for my sake அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் and how must he must suffer for my name's sake பவுல் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் and paul belonged to a great family ரொம்ப அதிகமான படிச்சவர் and he was well educated அவனுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருந்தது and he had good facilities and had good positions and wealth பைபிளை கரைச்சு குடிச்சாள் அவன் and he was the one who was a well versed பிரமாணங்கள் பிரமாணங்கள்லாம் அவனுக்கு அத்துப்படி and all he was well versed in all the laws அதிகாரத்துல ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சுங்க and he had a good authority and power ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வெக்கப்படவே இல்ல but after accepting jesus and he was not feeling shame தேவாலயத்துல போய் சொல்றான் ராஜாக்கள் மத்தியில சொல்றான் புறஜாதிகள் மத்தியில சொல்றான் எங்க போனாலும் இயேசுவை சொல்லாம இருக்கவே மாட்டான் he proclaimed the name of jesus in the temple of god in the synagogue among the gentiles among every people i never feel shame to tell about jesus அடி போட்டு நாய் மாதிரி அடிச்சா கூட அவ வெக்கப்பட மாட்டான் and he when he was bet like a dog and he never feel shame to tell about jesus நமக்கு கொஞ்சம் ஸ்தானங்கள் உயர்வு இருந்தா உடனே வெக்கப்படுறதுக்கு பாடுபடுறதுக்கு வெக்கப்படுறோம் when we have some excellency and greatness and power and position and we feel shame to tell about him எபிரேயர் 5:8 படி அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் according to hebrews chapter 5 verse 8 and though he were a son it learned by obedience by the things which he suffered அவர் தேவகுமாரன் தான் அவமானங்களை சுமந்தார் and he as a son of god and he bore all the sufferings நிந்தைகளை சகித்தார் and he endured the shame reproach இந்த உலகத்துல அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு போல கூட அவர் மதிக்கப்படல and even he was not considered as a man in this world மனுஷர் என்றவர் தள்ளப்பட்டார்னு சொல்லியிருக்கிறார் And it was said that he was disallowed of men. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக பாடுபடுறோம் Today, how many are suffering for Christ? பாடுபடுறது இல்ல பாடுபடும்போது நீ என்ன செய்ய கூடாது வெக்கப்படக்கூடாது not suffering and you should not feel to suffer நம்ம எல்லாம் இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் கேப்போம் திருப்பியும் வெக்கப்படுறது வந்துரும் உங்களுக்கு we, be are hearing about the preaching but when we feel shame so when the second time comes என்னை குறித்து வெக்கப்படாதே and you should not feel ashamed of me என் வசனத்தை குறித்து வெக்கப்படாதே and be not ashamed of my words என் நாமத்தின் நிமித்தம் நீ பாடுபட வெக்கப்படாதே and be not ashamed to suffer for my name's sake இரண்டாம் தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் 15 வசனம் second timothy chapter 2 is 15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு நீ வெட்கப்படாத ஊழியம் செய்யணும் and you must do the ministry without feeling shame நீ ஊழியக்காரனா நீ வெட்கப்படாம ஊழியம் செய் if you are a servant of god and do the ministry of god without feeling shame கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுல நீங்க வெட்கப்பட கூடாது and you should never feel shame to do the ministry of god ஆண்டவருடைய ஆண்டவருடைய காரியங்களை நீங்க வெட்கப்படாத ஊழியத்தை செய்யும் பொழுது உனக்கு என்ன வெட்கம் நீ ஊழியக்காரன் when you are doing the ministry and why do you feel shame? You are the servant of God. ஆ, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் எகிப்திலிருந்து வெளியே வந்த எல்லாரும் என்னுடைய ஊழியர்கள்னு ஆண்டவர் பேசுறார் And God says, "And all of my servants, they that are saved and came out of Egypt." நாங்க எல்லா இடத்துலயும் இறங்கி ஊழியம் செய்ய முடியாது And we cannot go down and do the ministry but in நீங்க every எல்லா places. இடத்துலயும் என்ன செய்யலாம் ஃபீல்டுல இறங்கி ஊழியம் செய்யலாம் But you can enter into the field and can do the ministry freely. ஆ, அந்த ஊழியம் செய்யும் பொழுது நீ வெக்கப்படக்கூடாது When you do that ministry and you should never feel shame. தைரியமா கர்த்தருடைய வேலையை நீ செய் And most and you have to do the work of God. பவுல் என்ன சொல்லுகிறார் And what Paul நான் says, கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் "And I want to accomplish of the ministry I received from the hands of அப்போ God." சொல்ல அப்போ சொல்ல இருபது இருபத்தி நாலுல அதை பேசுகிறார் And he speak about this in Acts chapter twenty verse twenty-four. கொலோசியர் நாலு பதினேழுலையும் பார்க்கும் பொழுது When we look into Colossians chapter 4 verse 17, அங்க அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் அன்னைக்கு உள்ள தேவனுடைய ஜனங்கள் என்ன சொன்னாங்க நாங்க ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம் and apostles and Paul and many disciples, what they said, and we want to fulfill the ministry. நம்ம டிராக்ட் கொடுக்க வெக்கப்படுறாங்க And we feel shy to give the tracts, பவனியில நடந்து போறதுக்கு வெக்கப்படுறோம் and we feel shy to go in procession, பவனியில உனக்கு நடந்து போக முடியாது And we- அதாவது பவனியில கலந்து கொள்றதுக்கே வெக்கப்படுறோம் and to take part in the procession, and we feel shame. நீ பெண்டிகாஸ்டா அப்படின்னு எவனா கண்டுபிடிச்சிருவாங்க and some may identify that we are a pentecost அப்படிதானே உண்மை இல்லையா பவனில வர்றதுக்கு வெக்கப்படுறோம் டிராக்ட் கொடுக்கிறதுக்கு வெக்கப்படுறோம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்றதுக்கு வெக்கப்படுறோம் To come or take part in procession, to walk in the procession and to tell the name of Jesus and we are feeling shame. ஆனா பவுல் என்ன சொல்றாரு But what Paul says, பிலிப்பர் ரெண்டு பதினாலுல பதினேழுல நான் பானபலியாய் வார்க்கப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன் and two seventeen of Philippians and he says that I offered myself as a sacrifice and if you never feel shame to about him. அந்த ஊழியங்கும் போது அது எவ்வளவு தாழ்மையான ஊழியமா இருந்தாலும் செய்யணும் And whatever the ministry it may be, it's so humble and you must do that ministry. இந்த ட்ரைனிங்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஊழியம் ரொம்ப லோவா இருக்கோ அதை செய்யணும் In training and what ministry it considers as low esteemed and you have to do that ministry. குப்பை அள்ளுற ஊழியம் And picking up the dust, bathroom கழுவுற ஊழியம் cleaning the toilets, வியாதியஸ்தரை கவனிக்கிற ஊழியம் looking after the sick விறகு உடைக்கிற ஊழியம் and cutting the wood ஒரு சிலருக்குலாம் சீப் பாஸ்டர் கவனிக்கிற ஊழியம் இருக்கும் ரொம்ப அயன் பண்ணி அப்படியே ட்ரிம்மா போயிட்டே இருக்கலாம் and some they have the duty of looking after the chief pastor and they go and in the dressing dressing up them well they go chief pastor கவனிக்கும் போது சீப் பாஸ்டருக்கு இருக்கிற எல்லா மதிப்பு மரியாதை கவனம் சாப்பாடு கிபாடு எல்லாம் ராஜ மரியாதையா இருக்கும் இப்ப பாருங்க சீப் பாஸ்டர் கவனிச்சவன கட்டாக்ல தூக்கி போட்டாங்க அங்க சோறே கிடைக்காது இப்ப ட்ரான்ஸ்ஃபர் அங்க போயிருக்கா when they were looking after the chief pastor and they will get all the honor and respect what the pastor is getting and the everything and all the facilities are given to them. But now they have a transfer to Cuttack, now there is no food for him. ஆ, அங்க போனா நாலு பேர் தான் இருப்பா சபையிலேயே And if you go there, only four will attend the church. Chief பாஸ்டே பார்க்காத நாலு பேர் தான் அங்க உட்கார்ந்திருப்பான் And one, those who see, see, uh, uh, seen on the chief pastor will be sitting there. சாப்பாட்டுக்கு தனியா உபவாசம் போட்டு ஜெபிச்சாதான் சாப்பாடே கிடைக்கும் Only if they sit and fast for the uh, food and they receive the food. அதனால இதுல வந்து நம்ம ஒரு சிலருக்கு இப்படி பாதை கிடைக்கும் ஒரு சிலருக்கு பாடுகள் வேதனைகள் ஆ, ரொம்ப நிர்பந்தமான வேலைகள் தான் ஊழியத்துல கிடைக்கும் And some are going into such paths and some they go into the paths of sufferings and tribulations and persecutions and they go in a miserable state. ஊழியம்னு வந்துட்ட பிறகு எந்த ஊழியத்துக்கு ரெடியா இருக்கணும் When you come to the ministry and you must get ready to do any kind of ministry. பிரசங்க ஊழியம் தான் கிடைக்கணும்லாம் அங்க வரக்கூடாது And don't think that and you will get the ministry to preach. என்ன ஊழியம் கொடுத்த ஊழியங்கிறது அதுல பல பகை இருக்கிறது And whatever the ministry ministry and there are many different divisions in the ministry the hall ஹால kuda கூட da ஒரு ஊழியம் and sweeping the hall as a ministry ஒரு கலசம் thannir கொடுத்தாலும் அதுக்கு enna undu unakku பிரதிபலன் உண்டு if you give a cup of water and there is a reward for you hall பெருக்கிறது பாய் போடுறது பாய் மடிக்கிறது பாத்ரூம் கழுவுறது தண்ணி எடுத்து வைக்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஊழியத்தினுடைய ஒவ்வொரு part cleaning the hall and sweeping and rooming and your the toy cleaning the toilets and everything or ministry நீங்க அப்படியே செய்வீங்களா have you done like this எனிமோ நான் விசுவாசியா இருக்கும்போது அந்த சர்ச் இப்போ இல்லை அந்த சர்ச்சில் நான் தான் சாயங்காலம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நான் தான் பெருக்கணும் நான் தான் பயப்படணும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பாத்ரூம் இருக்கும் அதுக்கு ஃபுல்லாக தண்ணி நிரப்பணும் அதை கழுவி விடணும் பாயெல்லாம் போட்டு மைக்கெல்லாம் வைக்கணும் எல்லாம் கிளியராக வச்சுட்டு திருப்பி பிரதருக்கு தமிழுக்கு தமிழ் போடணும் When I was a believer and I have to spread the mats and I have to clean the hall, I have to clean the toilets and fill the water in the uh, toilet and I have to uh, uh, set up the mic and have to do the interpretation for Tamil to Tamil. ஆ, அதுக்கு பிறகு எல்லாரும் கூட்டம் முடிச்சு போயிடுவாங்க அதுக்கு பிறகு பாயெல்லாம் மடிச்சு வைக்கணும் மைக் செட்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாம் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி கையில கொடுத்து கதவை பூட்டிட்டு தான் நான் எங்க போனோம் வீட்டுக்கு போவோம் Then after I have to do all the rearrangement works and I have to go and then I have to go home. இது starting stage And this was for now அதுக்கு starting stage and that was a starting stage. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நான் காலேஜ் வந்துட்டேன் Then after I came to college. அப்ப வேற ஃபைத்தம் மாதிரி வந்தாச்சு. Now I was uh, transferred to another faithum. அந்த ஃபைத்தம்க்கு நைட் காவல் காலனா படுத்துக்கணும். Then I have to go the uh, faithum. Night ஃபைத்தம் காவல்ல படுத்துக்கணும். And I have to sleep in a hall in the faithum. காலையில எந்திச்ச உடனே விறகு உடைக்கணும். And morning when I wake up I have to cut the log. இல்லனா பிரதர் விசிட்டிங் கொண்டு போணும். Or I have to take the brother to visiting. இதுதான் எங்களுடைய வேலை. இல்ல ஒவ்வொரு வீடுகள போய் விறகு எடுத்துட்டு வரணும். கைவண்டி எடுத்துட்டு போய் விறகு எடுத்துட்டு வரணும். And this is my work and then I have to take the vehicle and take the wood from the houses. Night ஆயிருச்சுன்னு சொன்னா ஏதாவது ஃபைத்தமுக்கு போய் சிமெண்ட் இறக்கி தூக்கிட்டு வாம்பாங்க பத்து மூட்டை சிமெண்ட்டை தூக்கி வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே கைவண்டி இழுத்துக்கிட்டு ஓடணும் At night time and I have to take the vehicle by hand, I have to take the 10 uh, 10 bags of cement and I have to carry it to Faithum. இதெல்லாம் செஞ்சு தாங்க இன்னைக்கு ஜிப்பா போட்டு இங்க வந்திருக்கேன் And doing all these, I was standing before you with this uniform. ah திருப்பி ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா வந்தேன் பட்டாபிராம்ல And I came as a uh, as a first assistant at Patabiram. ah அங்கே உள்ள பிரதருக்கு கை கால் அமைக்க கொடுக்கணும் துணிட்டு வைக்கணும் காலையில் ஆறு மணிக்கு போய் இருக்கிற அவ்வளோ செடிகளுக்கும் தண்ணி ஊற்றணும் எட்டு மணிக்கு மேசன் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணணும் ஆறரைக்கு ஆவடியில போய் மீட்டிங் எடுத்துட்டு வந்தா உடனே குளிச்சு பரப்பிட்டு சைக்கிள்ல மிதி மிதி மிச்சு போய் கூட்டம் நடத்தணும் and i have to message the uh, brother and I have to do all the works for the brother and i have to do other works in the faith home and i have to do this mission work after 9 o'clock by 6 o'clock i have doing all the works and i go for preaching to other faith home by riding in the bicycle சும்மா இல்ல not an ordinary thing. konja naal sisters thuni thevachanga brother ku And for uh, some days and sisters and they wash the clothes of the brother. avaru periya varu na assistant And he was an elder then I am assistant to him. திருப்பி enna இந்த pulli sagodrigalukku aavi odicha தெரியல. I don't know when what spirit attacked this. நம்மளை விட நல்லா துவைக்கிறாருன்னு சொல்லி ஏன் தலையில கட்டிட்டாங்க. And they thought, and said that and he was washing more than us and they நான் என் ட்ரெஸ் எனக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ் இருந்துச்சு அதை துவைச்சு போட்டதை பார்த்துட்டு இதுங்க துவைக்கிறதுக்கு வம்பு பண்றதுக்கு அவர் நல்லா துவைக்கிறாரு அவர்ட்டே கொடுங்கன்னு சொல்லி கடைசில பிரதர் துணி என் தலையில கட்டிட்டாங்க I had two or three dresses and looking up to my garments and they thought I am washing well and they were telling me to go wash the the brother's dress also என்ன பண்றது training and what to do and this is the training ஒண்ணும் பண்ண முடியாது திருப்பி நானே நானே துவைச்சேன் I could not do anything then after I started to wash the brother's clothes சும்மா எல்லாம் கிடையாது It's not an ordinary thing நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் அதனால நான் அப்படி எல்லாம் கிடையாது சிமெண்ட் இறக்கணும்னா சிமெண்ட் இறக்கணும் அது அதுக்கு பிறகு பட்டாபுரம்ல அந்த பெரிய கால் நூத்துக்கு நாற்பத்தி ரெண்டு அடி காலு ஆறு மணிக்கு பெருக்க ஆரம்பிச்சா பேய் மாதிரி பறக்கும் பெருக்கும் நம்மளுக்கு இப்ப ஒரு வீட்டுல உள்ள ஒரு ரூம பெருக்கிறதுக்கே ஒன்றரை வாரம் ஆகுது and it was a big hall at patabiram and I have to sweep the hall like it's- and I- now அப்படி please- பெருக்கி அப்படி பெருக்கி பாதி வரைக்கும் போவாங்க அப்படி ஓரம் கட்டி குப்பையை வச்சிருவாங்க அதுக்கு நெக்ஸ்ட் டே அடுத்த பாதி போகும் and அங்க sweeping அப்படி கிடையாது ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா ஆறு முப்பதுக்கு உள்ள வர்றதுக்குள்ள என்ன இருக்கணும் பெருக்கி பாய் போட்டு மைக் வச்சு சிஸ்டர்ஸ் சோத்திரம் வந்தாலும் இயேசுவேன்னு start And 6 o'clock I will start the work By 6.30 I have to finish by speaking and setting up the mic. And sisters will come at 6.30 to sing this uh, invitation song. இதுக்குள்ள இங்க அடிச்சு பரப்பிட்டு பிரதர் கிளம்பும்போது அவருக்கு பீரோ திறந்து துணி எடுத்து கொடுத்து அவர்கிட்ட அன்னைக்கு உள்ளதுக்கு பார்த்து என்னென்ன தப்பண்ணமோ அவ்வளோத்துக்கும் அங்கே ட்ரெஸ் எடுத்து போதே வெளு வெளுன்னு வெளுத்து அழுதுகிட்டே அவர் பின்னாலேயே பைபிள் தூக்கிட்டே வரணும் சோதனம் பண்ணி என்ன பண்றது இந்த ஆள் முன்னால மாட்டிட்டவேன்னு சொல்லிட்டு அப்படியே வருவேன் நீ காலையில ஜபத்துல நீ அங்க பார்த்த இங்க பார்த்த நீ சிரிச்ச ஆய் பாரு யோ இயேசுவே மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவர் பின்னாலே வரணுங்க கூட்டத்துக்கு I will follow brother and he may scold I with crying and taking the bible I come to the home வெக்கப்படாமல் நீ பாட அனுபவிக்கணும் and without feeling shame and you must suffer ஊழியம் செய்யணும் and you must do the ministry கர்த்தருக்காக நீ செய்யற ஒவ்வொரு ஊழியமும் அக்கவுண்டபிள் கணக்குல சேர்க்கப்படும் every ministry that you do for the sake of the lord is set in account போய் டிராக்ட் குடு you must issue the tracts சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போற போற போறன்னு குதிச்சிட்டு போற அங்க போய் இயேசுவை பத்தி சொல்லுவியா போ and jumping and leaping and you are going to uh, attend the in uh, a marriage or the relatives house and you must talk about jesus then எங்க அம்மா வீட்டுக்கு போற எங்க அம்மா வீட்டுக்கு போற அம்மா வீட்டுக்கு போற போய் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரேன்னு டெய்லி உன்னை அனுப்பி விடுறேன் and tell that I am going to my mother's house and if you are able to take them into salvation, I will daily send you daily to your mother's house. போய் அது செய்ய மாட்டோம்ல But you will not do there. ஆ? போய் இயேசுவை பத்தி சொல்லு Go there and tell about Jesus. ஆனா ஒரு சிலருக்கு அந்த ஆவி இருக்குங்க But some are having the spirit வெக்கப்படாம கிறிஸ்துவ பத்தி சொல்லுவாங்க and without feeling shame and they tell about Christ Christ. ஆ, ஒரு பிள்ளை வந்து இயேசுவை பத்தி அதிகமா பேசிட்டா ஏ- அவன் வந்து பிரேயர் செல் நடத்திட்டான்னு அண்ணாமலை யுனிவர்சிட்டில நைட் 12 மணிக்கு வெளிய அனுப்பிட்டாங்க and one girl and she speak more about jesus and was telling about jesus at the midnight and she was sent from the uh, university annamalai university at night எப்படி என்ன எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க and see how the state was ஈவே இரக்கம் இல்லாம அந்த வார்டன் கூப்பிட்டு பெட்டி தூக்கிட்டு நீ வெளிய போன்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளையை வெளிய தள்ளிட்டாங்க and without mercy and they sent the girl child out of the hostel அந்த பிள்ளை நைட்ல தத்தா தத்து தடுமாறி சிதம்பரம் ஃபைத்தம் வந்து சேர்ந்துட்டா at night and she came to chidambaram faitham திருப்பி விசாரணைலாம் முடிஞ்சு திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க திருப்பி படித்து முடித்து ஊழியத்துக்கு வந்து நியூசிலாண்டில் ஊழியம் செஞ்சு இரும்புலியில் வந்து செத்தும் போயிடுச்சு and she did the ministry and uh, came to the, uh, she did all the works and came to the ministry and ministered at the place at New Zealand and came to Irumliu and she was tied nee ஊழியம் seidha எப்படி ஊழியம் செய்யணும் வெக்கப்படாம ஊழியம் செய்யணும் If you want to do the ministry and without feeling shame, you must do the ministry. ஆ, உன்னை வந்து தேவன் எடுக்க எடுத்தார்னா இவன் வெக்கப்படாம நிப்பான் அப்படின்னு நம்பி தான் உன்னை இங்க கொண்டு வரார் And why the Lord brought you here and you should not feel shame and you will do the ministry and that is the purpose that you brought you to the ministry. 2 timothy ஒன்னு பதி எட்டு 1:18 of 1 Timothy, 2 timothy ஒன்னு எட்டு 2 Timothy chapter 1 verse 8. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி சுவிசேஷம் சொல்லும் பொழுது மகிமை கிடைக்கும்னு நினைக்க கூடாது இந்த உலகத்துல மகிமை கிடைக்காது மேலதான் மகிமை கிடைக்கும் இந்த உலகத்துல நீ வெக்கப்படாமல் தீங்கை அனுபவிக்க வேண்டும் When you tell about the gospel, when you are proclaiming the gospel and you will not get reward here, but when you are telling about the gospel and the affliction of the gospel sake and you must proclaim the word of God. இயேசு சிலுவை சுமக்க தீங்கு அனுபவிக்க வெக்கப்படவில்லை And to bear the cross and to endure sufferings and Jesus never feel shame. பாவிகளால் தீங்கை அனுபவிப்பாரு You can do the ministry and you can endure the suffering but here you endure the evil. தீங்குங்கிறது பயங்கரமா இருக்கும் The evil is a terrible thing சுவிசேஷகனுக்கு எல்லாருக்குமே தீங்கு தான் அனுபவிக்க கிடைக்கும் and all the evangelists and they will get the and, get to endure this good evil things. எவரேல நீங்க பார்க்கும் பொழுது When you look into Hebrews பதிமூணு மூணை பார்க்கும் பொழுது 13 3 of Hebrews ஆகையால் நீங்கள் இலை புள்ளவர்களாய் உங்கள் ஆத்தமாக்கடியில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் எப்படி அவர் நினைக்க சொல்றாரு தீங்கு அனுபவிக்கிறவர்களை எவரையர் பதிமூணு மூணு Hebrews chapter 13 verse 3 கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் தீங்கு அனுபவிச்சவங்களை குறித்து நீங்க படிக்கணும் You must read or study about thee the suffer for the sake of Christ. ரத்த சாட்சிகளுடைய புத்தகங்கள் எல்லாம் படிங்க And you must read the books of the martyrs. மற்ற உபதேசங்களை படிச்சாதான் உங்களுக்கு குழப்பமும் கேள்வியும் உண்டாகும் when you read other doctrines uh, read about the doctrines of other books and you may get the confusions and questions life history படிங்க and read about the autobiography or life history அவங்க எல்லாம் எப்படி தீங்கு அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க and just you think and remember and how they have endured the evil எத்தனை ஊழியக்காரங்க நம்ம ஊழியக்காரங்க எத்தனை விசுவாசிகள் எத்தனை மிஷனரிஸ் என்ன மாதிரி பாடுபட்டிருக்காங்க how many servants of god and how many believers and how many and uh, ministers of god and they have endured such evil, evil things தங்களுடைய வாழ்க்கையவே அப்படி தண்ணி போல ஊத்திட்டாங்க and they pour their life like a water நாகாலாந்துலாம் ஒரு காலத்துல மிகவும் கொடூரமான ஒரு தேசம் in nagaland it was once it was a so terrible country நரமாம்சம் manushana saapidravanga and they are the cannibals ana இன்னைக்கு 100% enna அது Christian country. But 100 percentage now it is a Christian country. எப்படி அப்படி மாறிச்சு? And how it was changed? அதுக்கு காரணம் நூத்துக்கணக்கான மிஷினரி அங்க போய் செத்து சாப்பிட்டாங்க அவங்க the reason கொன்னு கொன்னு சாப்பிட்டாங்க the hundreds of missionaries and they went to their place to minister and they killed and they eat them up அப்படி எத்தனையோ பேரு பலியா உயிரை கொடுத்து அடிபட்டு செத்து அவன் சாப்பிட்டுட்டான் and many were given their life a sacrifice and they killed and they ate them up ஒரு இடத்துல ஒரு சகோதரி ஒரு மிஷினரிடி ஒய்ஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது சுகவீனமா போயிடுச்சு in one place a missionary, when she was ministering in a particular place and she went ill அந்த சகோதரியை கூப்பிட்டு அந்த மலையில இருந்து இறங்கி வந்த அந்த missionary and calling the sister and the missionary came with the sister. அதுக்கு பிறகு அந்த அந்த மனைவிக்கு நடக்க முடியல Then after the wife could not walk அதனால ஒரு இடத்துல அந்த மலை ஜாதி ஜனங்கள்ட்ட விட்டுட்டான் And so he uh, made the wife to stay with the tribes. நான் கீழே போய் என்ன செய்றேன் மருந்து கிருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன் ரெண்டு நாள் பாத்துக்கோங்கன்னு சொன்னா அவங்க ஓகேன்ட்டான் I'll go down and get the medicine and come back and they said, okay, we will look after her. ரெண்டு நாள் கழிச்சு அவன் மேல வந்தான் After two days he came up. வந்த உடனே மனைவியை பார்க்க போனா அவங்க சொன்னாங்க நீங்க சாப்பிட்டுட்டு பாருங்க ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்கன்னு சாப்பிட கூட்டான் And he said that you just eat and you are very tired and you can eat them. சாப்பிடும்போது தான் அவனுக்கு என்ன கிடைச்சது ரெண்டு மூணு விரல் வந்து விழுந்துச்சு குழம்புல while eating and he got two or three fingers in the curry என்னடா இது அவன் அப்படியே எடுத்து பார்த்தான் விரல் மனுஷ விரல் குழம்புல இருக்கு and you can then after he was able to see the finger of this one அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அன்னைக்கு சாப்பாடு யாரு அவருடைய மனைவி தான் இன்னைக்கு சாப்பாடு and looking under the finger then was able to understand இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் தீங்கான வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்களுக்கு நான் கொஞ்சம் சூடா பிரசங்கம் பண்ணா ஓடி போய்டுவான் எவனாவது ஒருத்தன் என்ன பிரதர்னா என்ன எப்படி கேட்கலான்னு போய்டுவான் எந்திரிச்சு போகும்போது காலம் மீச்சிட்டான்னா கோயிலுக்கு வர மாட்டான் and people have endured such total sringigala vachi na eppadi பரலோகத்துக்கு kondu varudhu and such people have endured such sufferings and looking keeping this touch me not and out how I can do the ministry யோசிச்சு paranga தீங்கு அனுபவிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் எவ்வளவோ ஜீவனை கொடுத்ததனால தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும் think and see and how they have endured and how they have given life and still we are alive now நம்ம ஊழியத்துல எல்லாம் எவ்வளவோ சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க in our ministry and they endured hard without food எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க and they were put to shame in a different எவ்வளவோ கேவலப்படுத்தப்பட்டிருக்காங்க and they were put to reproach and shame இப்படி பல விதங்களில தான் அவங்க தீங்கு அனுபவிச்சாங்க in many aspects and they have endured the wrong evil things கலாத்தியர் 4 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the Galatians chapter 4 verse 13, sorry sorry sorry ஓ ரெண்டு திமுத்தியோ ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் 2 Timothy chapter 2 2 verse 3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கழுவுவி எப்படி நீ போர் சேவகனாய் நின்னு தீங்கு அனுபவி as a good soldier and you must endure the harness of Christ நீ முதுகு காட்ட கூடாது and you should not show your back நீ கிறிஸ்துவுக்காக ஒரு போர் சேவகன் and you are the soldier for Christ தமிழ் கலாச்சாரத்தை படிச்சீங்கனா when you read about the cultures of Tamil ஒரு யுத்தம் முடிஞ்சு வந்து சொன்னானா உங்க பையன் வந்து யுத்தத்துல செத்து போயிட்டான் After a battle and one said that and your son was killed in a battle. இன்னொருத்தன் வந்து சொன்னானா செத்தாலும் பரவாயில்ல முதுகுல அடிபட்டு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் And one said and did, uh, even he died doesn't matter but he was uh, struck at his uh, back. அது he அந்த was killed. தாய்க்கு பிள்ளை செத்தது பெருசு இல்ல எப்படி செத்துட்டான் எப்படி செத்துட்டான் முதுகு கட்டியா என் பிள்ளை செத்தான் And mother did not worry about the son's death and she was அவனை astonished. பெத்ததுக்காக அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்ததுக்காக நான் என்ன செய்றேன் வெக்கப்படுறேன் I feel shame to give birth of him and giving the meal of milk to him அப்படினு கத்தி எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு போச்சாம் and taking the knife and he- she went to the battlefield அங்க போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ஈட்டி நெஞ்சில குத்தி எங்க வந்திருந்துச்சு முதுகுல வந்துருச்சு அப்பதான் சொன்னாளா நான் பெத்தது நல்ல பிள்ளை தான் பெத்தேன்னு சொன்னா when she looked unto the sun and can see that and javelin was struck through the back and came to front and she said that I have made a good son இப்ப நம்ம என்ன செய்வோம் சுவிசேஷம் சொல்லி நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஆச்சுன்னா ஓடி வந்துட்டியா நல்ல வேளை கத்தர் காப்பாத்திட்டாரா வந்துட்டாரா And what you used to say that and if for sake of the gospel and you escape and you still and you have somehow you have escaped from the situation நம்ம வந்து இப்ப தீங்கு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு முடியாது Now we don't have the mind to suffer for evil மரியாள் வந்து இயேசுவை பெத்தெடுத்தாங்கிறது ஒரு பெரிய சாதனை நினைக்கிறோம் அது சாதனை இல்ல வேதனை பயங்கரமான வேதனை அதாவது ஒரு பிறப்புலயே ஒரு பெரிய நிந்தைய ஏத்துக்கிட்டா we are thinking that it was a great achievement that jesus gave, uh, was born into mary and mary was not having this achievement it was a great pain to her and she was enduring her sufferings until the she was born in the womb நீங்க யோசி பாருங்க சமுதாயம் அவளை எவ்வளவு தள்ளி இருக்குனு யோசி பாருங்க and see you just think and say how the society rejected her யோசேப்புட்ட கர்த்தர் பேசினதனால அவன் நிஞ்சிட்டான் ஏத்துக்கிட்டான் and the lord spoke to joseph and so he accepted her அதுக்கு பிறகு இயேசு அற்புதங்கள் செஞ்சாரு கொஞ்சம் மகிமையா இருந்துச்சு then after jesus performed miracles and was glorious to them ஆனா அப்பமே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது ஒரு பட்டயம் உன் இருதய நிச்சயம் ஓடிருவி போகும் ஒரு டைம்னு சொன்னாரு அது புரியல அவளுக்கு at the place and he said that a sword will penetrate your heart and he could not understand the words ஆனா இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது தான் அவளுக்கு புரிஞ்சது அந்த பட்டயம் எங்க பூந்துச்சு தாம் பெத்து நிந்தைகளை சகிச்சு அவமானத்தை ஏற்றுக்கொண்டு பெத்தெடுத்த பிள்ளை இப்ப எங்க யாரு முன்னால தொங்குது தன்னுடைய சொந்த கண்களுக்கு முன்னால அப்படியே ஜீவனை கொடுக்குது When Jesus hung on the cross, he was able to see that and the own child was to get birth and now he was endured many sufferings and he was- now he was hung before her eyes. அதனால தீங்கு அனுபவிக்கிறவர்கள் நீங்கள் சந்தோஷப்படுங்க So ye that are enduring sufferings and you must நீயோ rejoice. கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி And thou shalt therefore endure hardness as a good soldier of Christ. ஆ, இரண்டாம் அதிகாரம் சாரி உன் ரெண்டு தீமோத்தி நாலு அஞ்சு பாருங்க Second Timothy chapter 4 verse 5. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்ப ஊழியம் செய்யும் பொழுது சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது கத்தருக்காக நீ பாடுபடும் பொழுது வசனத்துக்காக நிற்கும் பொழுது உனக்கு கிடைக்கிற பிரதிபலன் இந்த உலகத்துல என்னது தீங்கு when you are working as an evangelist and when you are enduring afflictions when you are doing many works and will suffer and the thing or reward that you receive is evil இன்னைக்கும் கூட இந்த சத்தியத்துக்காக எவ்வளவு பேர் திங்க அனுபவிக்கிறாங்க தெரியுமா Even today for the sake of the gospel and many are enduring suffering இந்த உபதேசத்துக்காக எத்தனை குடும்பங்கள் ஜீவனை கொடுக்கு தெரியுமா Many families are giving life for the sake of the doctrines. இந்த சத்தியத்துக்காக எத்தனை பேரண்ட்ஸ் செத்து போய் பிள்ளைங்க அனாதையா மாறி இருக்காங்க And for the sake of this in doctrines and many are lost their children and they become an orphan. இந்த சத்தியத்தின் நிமித்தம் எத்தனை புருஷர்கள் செஞ்சு செத்து எத்தனை சகோதரிகள் விடோசா மாறி இருக்காங்க For the sake of this doctrine and many husbands were dead and many women become a widows. ஒரு சகோதரனே சுகமில்லன உடனே ஃபெய்தம்ல வச்சிருந்தாங்க. One brother he was ill and he was placed in the feithom. அப்ப பாஸ்டர் போய் கேட்டாரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சுகமாக ஆகல. And pastor asked after a few days and he was not cured. அப்ப பாஸ்டர் போய் கேட்டாரு. And pastor asked him உங்களுக்கு இன்னும் நாங்களும் ஜெபிக்கிறோம் இன்னும் உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல we'll pray for you and you till you did not receive the healing நீங்க சர்ச்சில வந்து மாட்டிக்கிட்டோம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் என்ன வேண்டாம் and don't count that you are entangled in the church நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய உங்களுக்கு சுயாதீனம் இருக்கு and what you want to do and you have the freedom to do ஏனா உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க because all your relatives and they are torturing you அவர் சொன்னாரு இல்ல இல்ல சர்ச்சில வந்து மாட்டிக்கிட்டேன்னா நான் சத்தியத்துக்காக நிக்கல நான் வீட்ல இருந்தாலும் இப்படி தான் நிப்பேன் சத்தியத்துல தான் நிப்பேன் And I was not entangled in the church, I was telling that I was, and you- I will- even if I stay in the house, I will stand for this doctrine. அப்ப எல்லாரும் வந்து சொன்னாங்க And all came forward and said, "ஏப்பா, ரெண்டு பெண் பிள்ளைங்க and here two speech, ரெண்டு வாலிப பிள்ளைங்க and two uh, uh, youths. நீ செத்துட்டீன்னா அதெல்லாம் கைவிடப்பட்ட மாதிரி ஆயிடும் And if you are dead, and they will be forsaken. ஆனா அவர் செத்துட்டார் And but he was dead. பயங்கர டஃப்பா இருந்துச்சுங்க அந்த போராட்டமான சூழ்நிலை and it was the toughest and trifles and a great problem at those times ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைகளும் well settle but now we can see the both the daughters are well settled அந்த தகப்பன் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்திருந்தா கூட இந்த அளவு என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது Even the father was alive, if he was able to give a marriage to them, and he cannot do to this extent. ரெண்டு பேரும் வெல் செட்டில்னா ரொம்ப well settle Now the two daughters were well settled and they were so in a comfortable அதனால position. சொந்தக்காரன் இப்ப எப்படி இருக்கான் வாய் அமைதி அப்படியே அமைதியா இருக்கான் என்னடா என்ன பண்ணாலும் கத்தர் என்ன செய்றாரு கூட இருக்கிறார் And so the relatives are looking unto them, whatever they do, and they are well with God. இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல The present sufferings are not comparable to the glory that is கொஞ்ச to come. காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் நித்திய கனமையுமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் and they suffer for a little and you will receive the great reward the eternal glory லேசான உபத்திரமும் நித்திய கனமையுமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் and the weight of the weight of glory and bring out the great weight of glory the light affliction that you suffer கடைசியாக last ரோமர் 1:16 ஐ பார்க்கும் பொழுது looking at romans chapter 1 verse 16 ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நீ வெட்கப்படக்கூடாது And you should not feel ashamed to tell about the gospel of Christ. ஆ, நான் என்ன ஒவ்வொன்று நம்ம இப்போ இவ்வளோ நேரம் படிச்சது எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று லிங்க் உள்ளது தான் And we, we, all the things that we have studied now are interlinked என்னை குறித்து about me, என் வசனத்தை குறித்து about my words, பாடுபடுதல் about suffering, ஊழியம் செய்தல் about ministry, தீங்கு அனுபவித்தல் about enduring sufferings, அடுத்து சுவிசேஷம் அறிவித்தல் about telling the proclaim of இதெல்லாம் gospel. இதெல்லாம் அண்ணன் தங்கச்சி அப்படி சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான் And இதெல்லாம். these are like the siblings and like the sisters link சுவிசேஷம் arivithal and telling the gospel adu oru kirubai adu oru ஊழியத்தினுடைய oru main portion spreading the gospel it is the main portion in the ministry அதுக்கு மணிக்கணக்க nee pesanum kedaiyadhu you don't want to talk for me harvest together oru chinna veda a small seed அந்த இஸ்ரவேலுடைய அடிமைப்பட்டு போன ஒரு சின்ன பெண் அந்த வேலைக்கார பெண்ணு ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா இந்த நம்முடைய எஜமான் எங்க போனா போதும் இஸ்ரேவேலில் போனா அங்க குணமாயிடும் And see that was born as Egypt and he said when the master goes to the Israel and he will be healed. நீங்க ரொம்ப ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எங்க சபை அப்படி இப்படி இல்ல நீ குடிக்க வேண்டாம் ஒரு கூட்டத்துக்கு வந்து You don't want to talk more and just tell them attend the meeting ஒரு கூட்டத்துக்கு வந்து பாரு and attend the tarik meeting ஒரு ஒரு and see. Bible study attend பண்ணு come and attend the Bible study. இயேசுட்ட போய் யோவான் ஒரு கேள்வி கேட்டான் சாரி அந்திரேயா ஒரு கேள்வி கேட்டான். And going unto Jesus, Andrews asked a question to ரபி him. நீர் எங்கே தங்கி And Rabbi, where they abide? ஆ, உடனே என்ன சொன்னாரு? நான் வந்து மூணாவது தெருல ஏழாவது வீட்ல இருக்கேன் நான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ வந்து பார். Did you say that I was in third street or seventh street? You come and see. ஒரு நைட் போய் அவர் கூட தங்கினான். One night he tarried with him in night. காலையில வந்து என்ன சொன்னா தெரியுமா? And what he said in the bible சொன்ன மேசியாவை நான் பார்த்துட்டேன்னு சொன்னான். And I saw the Messiah which is told ஒரே about him." நைட், ஒரே நைட் தான். within a single night. Yesu சொன்ன பெரிய பிரசங்கம் இல்ல வந்து பார் not a big preaching of jesus and he said come and see நான் ஒரு சர்ச்சில இருந்தேன் i was in a particular church அங்க அந்த சர்ச் அதான் first in charge i was a first in charge in the church first in charge அந்த சர்ச்சில் I was supposed to in charge அது ஒரு ஓலை கொட்டகை it was hut house ஒரு ஃபேன் ஓடும் என்னை தூங்கவே விடாது அது and there is a one fan and never allow me to sleep டக டக டக டக டக டக டக டக டக அது அதை நிறுத்த போனா நம்ம தூங்கவே முடியாது அதனால அதுவும் அது ஓடும் நான் ப- பேசாம இருப்பேன் it will make a mm, different noise and it will never allow me to sleep பெட்டி வைக்கிறதுக்கு ஒரு bench and there is a bench to place my suitcase bathroom latrine ஒண்ணுமே கிடையாது and no more bathrooms and toilets two wheeler cycle vehicle ஒண்ணுமே கிடையாது no two wheelers and cycle எப்படி இருக்கும் அதாவது ஒரு ஒரு ஓல ஷெட் அதுல ஃப்ரண்ட்ல ஒரு எட்டுக்கு எட்டு தான் என் room and it was a small thatched house and there- thereby மாசம் வருமானம் ஒரு 400 ரூபா இருக்கும் and the monthly income is 400 rupees இதல நான் தசமாவ கொடுக்கணும் i have to pay tithes in this கூட உள்ள ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கு சாப்பாடு i have to provide food to the two sisters in my house நான் போய் அங்க ஒரு கிணத்துல போய் குளிச்சிட்டு வருவேன் and there i will uh, take take bath in the well ஆ, துவைக்கணும் there i have to wash my clothes இவ்வளவு சைஸ்ல தண்ணி ஓடும் அதுல தான் துவைச்சுக்கணும் குளிச்சுக்கணும் எல்லாமே அங்கதான் and very little flow of water and I have to uh, take uh, bathing and I have to wash my clothes. இதுல 25 25 பேர் வருவான் 25 பேரும் எடகொடமான ஆளுங்க ஏழ்மையான ஆளுங்க. And 25 used to come they all different aspects of nature and they are differently people. ah இவங்களுக்கு தான் நான் பிரசங்கியாரா. And I was a preacher to them. அப்ப எனக்கு யாராவது ஒரு நல்ல விசுவாசியா பிடிக்கணும்னு ஆசை and i had a desire to catch some good person எப்படியாவது பிடிக்கணும் ஆண்டவரே and some i have to catch a big good believer அப்போ என் ஏரியாவை தாண்டி ஒரு விசுவாசி அண்ணா நகர் போனார் and crossing my area one believer went to anna nagar church அவரை கூப்பிட்டு கேட்டா இல்ல இல்ல நான் அங்க சண்டே ஸ்கூல் எடுக்கறேன் அது பெரிய சர்ச் நான் இங்க எல்லாம் வர மாட்டேன்டா i called him and asked and i was i think in sunday school in the church and i could not come and attend your church சரி பார்த்தேன் And I said, or naal koopta I called him one day. ஒரே ஒரு காத்திரு கூட்டத்துக்கு மட்டும் வா சண்டே சர்வீஸ் அங்கிட்டு போன்னு I asked him to attend a secretariat meeting at Sunday service. purusha manavi rendu varu ஒரு காத்திரு podathukku vandanga adhu பிறகு avanga sunday service ku anga pola ore adi da Husband and wife, and they attend the tarry meeting at Sunday service, then after they were not attending at church. anneyoda pidichi avanga என்கிட்ட settle ஆயிட்டாங்க And from that day and they were settled with me. rendu veru sadharana aalunga கிடையாது. They both were not an ordinary people. suvisheshathile uyira கொடுக்கிற பாத்தீங்க. And they are giving life in evangelist evangelism. அவங்கள வச்சுக்கிட்டே நான் சபையில 50 40 50 வரை ஏத்திட்டேன். And with them I have increased 40 to 50 people of school school vittu varuvaanga vandu வந்து rendu verum coffee coffee potu kudupaanga appadiye ponaanga na 7 7:30க்கு dhaan varuvaanga adhu varaikku indha பிள்ளைங்க rendu ukkaandu படிச்சிட்டே இருக்கும். They come from the school and they give coffee and they provide the snacks to the children and then after till 7:30 and they will stay in the church. adhu சாயங்காலத்துக்கு சோறு பொங்கி கொடுத்து பிள்ளைகளை சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டு காலையில திருப்பி கிளம்புவாங்க Then after and they will provide dinner to their child children and then after they will Daily depart the இதான். house. ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு And two uh, children, one son and இவங்க one ரெண்டு பேரும் daughter. இவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்குள்ள teacher And they both were teachers in the school எப்படி இருக்கும் எனக்கு இவங்க தான் முதுகெலும்பு மாதிரி இவங்களை இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டேன் நான். and they were backbone to me, so I count them with me. ஏன்னா டெய்லி ஆத்துமாக்களை சந்திச்சு பிடிச்சிட்டு வந்துருவாங்க Because every day they will see the souls and they will take them to the church. நம்புறீங்களா Do you believe this? naalu varu ஊழியத்துல irundanga And they were four in the particular house. பையன் amma வந்தாச்சு appa வந்தாச்சு பையனும் வந்துட்டான் ponnu வந்துட்டான் and amma mattu irundanga moonu varu இப்ப ஊழியத்துல இருக்காங்க Mother, father and son and daughter and they were house and the three were in the ministry. எப்படி suvishesha uliyam And the ministry of evangelism. adha பையனும் ஊழியத்துல இருக்கான் And the son was in the ministry பொண்ணு ஊழியத்துல இருக்கா and daughter is in the அந்த ministry ஐயா ஊழியத்துல இருக்காரு and father is also in the ministry and amma ஊழியத்துல இறந்துட்டாங்க And mother came to the ministry. ஊழியத்துல and And they were எப்படி பாருங்க See how they work well. சுவிசேஷகனுடைய வேலையை செய் And you must do the work of the evangelist. கர்த்தருடைய வேலையை நீங்க எப்படி செய்றீங்க How you are doing the work of the Lord. கலாத்தியர் நாலாம் அதிகாரம் Galatians chapter 4 அஹ், வசனம் verse 13. சுவிசேஷத்தை எப்படி நான் அறிவிச்சேன் ம் கலாத்தியர் நாலு பதிமூணு குயிக்கா Galatians chapter 4 verse 13. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் எப்படி எப்படி சுவிசேஷம் சொன்னாரா சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கப்படலைன்னா எப்படி எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னாரு how he preached gospel in what situation he proclaimed எப்படி சொன்னாரு சரீர பலவீனத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் and through infirmity of the flesh i preached the gospel 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 2 வசனம் 1 தெசலோனியன்ஸ் chapter 2 verse 2 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிழிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி எப்படி எப்படி சொன்னாரு வெகு பெரிய போராட்டத்தோடு நான் சுவிசேஷத்தை சொன்னேன் and with much difficulty and contention i speak the gospel of god எப்படி சுவிசேஷம் பலவீனம் சரீரம் பலவீனம் ஆனா அந்த பலவீனத்திலும் நான் சுவிசேஷம் சொன்னேன் பயங்கர போராட்டம் அதோட நான் சுவிசேஷம் ஊழியம் செஞ்சேன் In poverty in the flesh and with many trials, trifles and many problems and sufferings and contention, I spread the gospel of God. எபேசியர் 6:19ல பார்க்கும் If பொழுது look into Ephesians chapter 6 verse 19, நான் கட்டப்பட்டவனாக இருக்கையில் நான் ஊழியம் செய்தேன் and when I was bound I the ministry of God, அந்த சுவிசேஷம் निमित्त நான் கட்டப்பட்டவனாய் மாறினேன் and for the sake of the gospel I was bound. 2 திமுத்தி ரெண்டு ஒன்பதை பார்க்கும் பொழுது And 2 Timothy chapter 2 verse 9, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன் and for the sake of the, the gospel and I was bound as an evil evildoer Mark 8:35 ஐ பார்க்கும் பொழுது when we look unto e 35 of mark சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் ஜீவனை கொடுக்க கூடியவளாய் இருக்க வேண்டும் and for the sake of the gospel I, and I must give the life to it Mark 10:29 ஐ பார்க்கும் பொழுது and 10:29 of mark சுவிசேஷத்தின் நிமித்தம் வீட்டையோ எல்லாவற்றையும் இலக்க அவன் ரெடியாக இருந்தார்கள் and for my sake and for the gospel sake I am ready to leave my house and everything சுவிசேஷ சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வெட்கப்படேன் I never feel shame to proclaim gospel. இன்னைக்கு மெசேஜ் நீ வெக்கப்படாத. And today's gospel and you should not feel shame. கர்த்தருக்காக நீ நீ வெக்கப்படாத. And you should not feel shame to stand for God. Bible தூக்கிட்டு வர வெக்கப்படாத. And feel not to be shame to take the Bible to the white and church. white போட வெக்கப்படாத. And feel shame not to take the white to the ஆவியில நிரம்ப வெக்கப்படாத. And feel shame not to fill in spirit. பவனிக்கு போறதுக்கு வெக்கப்படாத. And feel shame not to attend the procession. சில புருஷர்கள் எல்லா இடத்திலும் கைகளை உயர்த்தி வெக்கப்படாமல் ஜெபிக்கணும் And be not ashamed and all the husbands, they have to lift up the hands in every places and pray. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. நீ வெக்கப்படாமல் நீ கத்தருக்காக நின்றால் வருகையிலே நீ வெக்கப்பட மாட்டாய் Feeling not shame and if you stand for Christ and if you stand for God and the coming and you will not be ashamed. அப்படின்னு என்ன அர்த்தம் What is the meaning நீ of it? வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாய் In the coming of the Lord, you will be caught up. விபச்சாரமும் பாவமும் நிறைந்த இந்த உலகத்திலே என்னை குறித்து எவன் வெக்கப்படாது இருக்கிறானோ என் வசனத்தை குறித்து எவன் வெக்கப்படாது இருக்கிறானோ அவனை நான் பிதாவின் மத்தியிலே மகிமைப்படுத்துவேன் And he that is adulterous and of sinful generation and he be ashamed of not me and my words and I feel not shame before my father and my angels. ஆண்டவருக்கு முன்பாக உன்னை கத்தர் மகிமைப்படுத்தணும்னா நீ வெக்கப்படாம நில்லு If the Lord want to exalt you before God and you have to stand before him without feeling shame. ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வெக்கப்பட்டதுக்கு தப்பு ஆண்டவரே மன்னியுங்கன்னு கேளுங்க And ask unto him, Lord forgive me that till now I was, I was committing wrong that I feel shame to stand before you. வெக்கப்படாமல் நிற்கக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வோம் And receive the power that we feeling not shame to stand ஒரு before him. ஒரு one or two minutes Or not two minutes. எல்லாரும் வெக்கப்படாமல் நிற்க எனக்கு பலன் தாரோம் And ask unto Lord give me strength that I should not feel shame எனக்கு தைரியத்தை எனக்கு தைரியத்தை தாரோ And give me the boldness. நான் உம்முடைய பிள்ளை I am your child. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு And I was given your நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் And I was the anointed one. ஓ என் கையில வேதம் இருக்கிறது I have Bible in my hands. நான் கழுவப்பட்டவன் I am the cleansed one. நான் மீட்கப்பட்டவன் I am the redeemed one. நான் தூக்கி எடுக்கப்பட்டவன் I எடுக்கப்பட்டவன் was lifted up. நான் சிங்காசனத்துக்குரியவன் I belong to the throne. ஆண்டவரே நான் இதுவரைக்கும் வெட்கப்பட்டேன் Until now I feel shame. இனிமேல் உம்மை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் Hereafter I will never feel shame about you. இந்த சத்தியத்துக்காக பாடுபட வேண்டியிருந்தா வெட்கப்பட்டிருப்பேன் வெட்கப்படாமல் பாடுபடுவேன் If you want to save, suffer for the sake of this doctrine and truth, I will. உம் receive. நிமித்தம் நான் ஊழியம் செய்வேனானால் வெட்கப்படாமல் ஊழியம் செய்வேன் If I do the ministry for your sake and without feeling shame, I will do the ministry. இந்த உலகத்துல உமக்காக தீங்கு அனுபவிக்கணும்னா வெட்கப்படாமல் தீங்கு If அனுபவிப்பேன் you want to endure uh, evil for this world, then I will be- feel endure without sinking. சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைத்தா வெட்கப்படாம சுவிசேஷம் சொல்லுவேன் If I get the chance to proclaim the gospel without feeling shame, I will proclaim the gospel. உம்மை குறித்து உம்முடைய வசனத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் I will not ashamed of you and by your words. என்னை ஒன்று கூட பலப்படுத்தும் Once consistent you strengthen me Lord ஆமென் இது வரைக்கும் நான் வெட்கப்பட்டதற்காக நான் மனஸ்தாபப்படுற ஆண்டவரே and I convict and agree for sin I have a feel ashamed about you நீர் என் தேவன் என்று சொல்ல வெட்கப்படல I feel not shame to tell that you are my நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீ வெட்கப்படல I feel not shame to tell that you are my child எனக்காக நீங்க வெட்கப்படாம சிலுவையை சுமந்து சிலுவையில தொங்குனீங்க and for my sake and without enduring in pain and you have suffered the pain obey the cross வெட்கப்படாமல் உமக்காக நிற்க என்னை பலப்படுத்தும் என்று வாயை திறந்து கேளுங்க open your mouth and ask and with the feeling shame I have to endure for the suffering வெட்கப்படாமல் கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நாம் நமக்கு தரட்டும் And let the Lord give us the power and strength to stand forth. இப்பொழுதே with the பெற்றுக்கொள்ளுங்க. petition. Let's receive it right now. Amen. Amen, amen, amen, amen, amen, amen. Hallelujah. ஆமா இந்த வசனங்கள்லாம் கேட்ட பின்பு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இனிமே நான் வெக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து பார்க்கலாம் after hearing these words and i took a decision i will never feel shame about the word of god amen வசனம் உனக்குள் வேலை செய்ய போகிறது the word of god is going to work in you பயப்படாத do not fear உனக்கு ஒரு தைரியத்தை தருவார் the lord will give you boldness கர்த்தர் உன் கூட இருந்து பேசுவார் the lord will be with you and speak to you கர்த்தர் உன் கூட இருந்து அற்புதம் செய்வார் the lord will be with you and miracles உன் தலையை உயர்த்துவார் he will நீ வெக்கப்படாமல் கத்தருக்காக நிற்பாய் You will stand for God without feeling shame. ஐல பக்கரா பக்கரா வலஹதின மெங்கரமனா திடுபிக்கர பகரமானி ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் த த த த த திடபலா ஓ திடபக்கரமா ஆமே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் என் மூலமா தேவனுடைய நாம மகிமைப்படணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க either life or death and through me the god's glory must be magnified and how many are saying this ஜீவனோ சாவோ life or death தேவனுடைய நாம மகிமைப்படணும் and god's name must be glorified அதுக்காக எனக்கு உயிர் கொடுத்து என்னை வச்சிருந்தா போதும் and for that if you give me life and keep me that is enough ஆ பவுல் அப்படி தான் சொல்றாரு and paul says like that ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என்னில் மகிமைப்பட்டால் போதும் if the christ is magnified நான் வெட்கப்பட மாட்டேன் I will not leave you நான் வெட்கப்பட மாட்டேன் I will not be ashamed கிறிஸ்து எனக்கு ஜீவன் I praise this my life ஏबा लाबा கரப கரப கட்டியাবা கட்டியபானியா ஹிந்தராவாலஸ் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் கடோடி வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கத்தர்காய் நிற்கக்கூடிய பலனை எல்லாருக்கும் தரும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தனக்காக இந்த பூமியில வெக்கப்படாமல் கிரியை சேர்வுகளை மகிமையில சேர்க்க வெக்கப்படாமல் சேர்க்க அவர் வரப்போகிறார் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கத்தாவை மாலை விலைக்கு ஆஸ்தோத்திரம் இந்த மாலை விலையிலேயும் தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் உண்மை பாடி மயமப்படுத்தி உண்மை துதித்தும் ஆராதிக்க ஆண்டவர் இந்த மாலவெளியிலே எங்களுக்கு கத்தாவே எங்களுக்கு ஆத்மாவுக்கு ஏற்றதான பிரயோஜனமல்ல வசனத்தை கொண்ட கத்தோடைய ஆவியானவர் இந்த மாலவெளியில் எங்களோடு பேசினீர் இதற்கு அஸ்தோத்திரம் நாங்கள் நம்முடைய வரிகளை வைக்கப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரை நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் அதை குறித்து எங்களை உணர்த்தினீர் ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து வைக்கப்படாதவர்களா எங்களை மாற்ற ஆண்டவர் நம்முடைய வசனத்தை குறித்து நாங்கள் நம்முடைய வெக்கப்படாதவர்களா எங்களை மாற்ற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை குறித்து வசனத்தை குறித்து ஆண்டவரை அறிவிக்க சத்தியத்தை அறிவிக்க வைக்கப்படாதவர்களா பிள்ளைகளாய் மாடு மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் இயேசுவின் நாமத்துக்காக நாங்கள் பாடுபட எங்களை வெக்கப்படாதவர்களாய் மாற்று ஆண்டவர் இயேசுக்காக நாங்கள் ஊழியம் எங்களை வெக்கப்படாதவர்களாய் எங்களை மாற்று ஆண்டவர் ஆண்டவர் இயேசுக்காக நாங்கள் தீங்கு அனுபவிக்கிறவர்களாக பாடு அனுபவிக்கிறவர்களாக பாடுகளிலும் தீங்குகளிலும் நாங்கள் வெக்கப்படாதவர்களாய் மாற்று ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாங்கள் வெக்கப்படாதவர்களாய் எங்களை ஒவ்வொருவரை மாற்றும்படியாக அந்த கிருவின் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே இந்த மாலைவெளியில் எங்களோடு பேசின அந்த ஆலோசனை நாங்கள் ஜீவித்து கத்தாவே உமைக்கேற்றவளாம் அந்த இருதயத்துக்கு ஏற்றவளா செய்வீராக நாங்கள் பரிசுத்தம் நல்லாய் ஜீவித்து வெக்கப்படாதவர்களாக உடைய வரிகளை காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் நீர் எங்களோடு பேசினதான அந்த ஜீவ வார்த்தைகளுக்கு அஸ்தோத்திரம் இந்த ஜீவ வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து வைக்கப்படாமல் வரிகளை காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும் கிருவில் அவசரத்துக்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே നമ്മുടെ കത്രാഗി യേശു கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ദേവന്റെ അൻപും പരിശുദ്ധാവിൻ ഐക്യമും നമ്മുടെ സകല പരിശുദ്ധ വാങ്ങളുടെ കത്രാഗി യേശു இயேசு വെളിപ്പെടും வெளிப்படும் மட்டும் இருப்பதாக ലൂയാ